திரு எறும்பியூர் சுவாமி திரு எறும்பீசர் திருவடி போற்றி தேவி திரு நருங்குழல் நாயகி அம்மை திருவடி போற்றி திருநாவுக்கரசு நாயனாரின் இருநூற்றி பதினோராவது திருப்பதிகம் இது திருச்சி தமரம் விரும்பி ஊரும் விடேல் மட நெஞ்சமே கரும்பின் ஊரல் கண்டாய் கலந்தாக்கவன் வீரும் மட நெஞ்சமே கரும்பின் ஊரல் கண்டாய் கலந்தார் வீரும்பி ஊரும் விடேல் மட நெஞ்சமே கரும்பின் ஊரல் கண்டாய் கலந்தார் வீரும்பின் ஊரல் அறாததோர் வெழுதனை எறும்பியூர் மலையான் எங்கள் இதனை ஊரல் அறாததோர் வெழுதனை எங்கள் ஈதனே எங்கள் ஈதனே எங்கள் ஈதனே எங்கள் ஈதனே பிறங்கு செஞ்சடை பிஞகன் பேணு சீர்கரங்கு கணம் உடை கண்ணூதல் பிறங்கு செஞ்சடை பிஞ்சகன் பேணு சீர்கரங்கு பூதகணம் உடை கண்ணுதல் மலரும் கருங்குழல் மடமானோடு நாள்தோறும் எறும்பியூர் மலையான் எங்கள் ஈதனே நறுங்குணல் மடவானோடு நாள்தோறும் எறும்பியூர் மலையான் எங்கள் ஈதனே எறும்பியூர் மலையான் எங்கள் ஈதனே எங்கள் ஈதனே எங்கள் ஈதனே மருந்து வானவர் தானவர்க்கு இன்சுவை புரிந்த புன்சடை புண்ணியல் புன்சடை புண்ணியல் மருந்து பானவர் தானவர்க்கு இன்சுவை புரிந்த புன்சடை புண்ணியல் கண்ணுதல் கண்ணுதல் பொருந்து பூண்முலை மங்கை நல்லாளோடும் எறும்பியூர் மலையான் எங்கள் ஈதனே எறும்பியூர் மலையான் எங்கள் ஈதனே புண்ணியல் கண்ணுதல் எறும்பியூர் மலையான் எங்கள் ஈதனே நிறங்கொள் கண்டத்து நின்மலன் எம் இறை மரங்குள் வேர்க்கண்ணி வாழ்நுதல் பாகமாய் வேர்க்கண்ணி வாழ்நுதல் பாகமாய் நிறங்குள் கண்டத்து நின்மலன் எம்மிறை மரங்குள் வேர்க்கண்ணி வாழ்நுதல் பாகமா அறம்புரிந்து அருள் செய்த எம் அங்கணல் அங்கணன் எறும்பியூர் மலையான் எங்கள் ஈதனே நல நரும் பொன் கொன்றையும் நாகமும் துரும்பு செஞ்சடை தூமதி வைத்த நரும் பொன் கொன்றையும் நாகமும் துரும்பு செஞ்சடை தூமதி வைத்து வான் உறும்பொன் மால்வரை வேதையோடு ஊர்தோறும் எறும்பியூர் மலையான் எங்கள் ஈசனே எறும்பியூர் மலையான் எங்கள் ஈசனே செஞ்சடை தூமதி வைத்து வான் உறும் பொன் மால்வரை பேதையோடு ஊர்தோறும் எறும்பியூர் மலையான் எங்கள் இதனே எங்கள் இதனே எங்கள் இதனே கரும்பி ஊர்வன ஐந்துள காயத்தில் திரம்பி ஊர்வன மற்றும் பல ஊழ கரும்பி ஊர்வன ஐந்து காயத்தில் திரம்பி ஊர்வன மற்றும் பல மூல கூறும்பி ஊர்வதோ புட்டகத்து இட்டு என்னை ஏறும்பி ஊரான் மறந்து மற்ற இது பேரிடரு நாள்தோறும் திரம்பி நீ நினையேல் மடநெஞ்சமே மடநெஞ்சமே மடநெஞ்சமே மடநெஞ்சமே புறம் செய் கோலக்குரம்பையில் இட்டு என்னை புறஞ்செய் கோலக்குரம்பையில் இட்டு என்னை எறும்பி ஊரான் செய்த இயற்கையே குரம்பையில் இட்டு என்னை எறும்பி ஊரான் செய்த இயற்கையே இன்பமும் பிறப்பும் பின்னொடு துன்பமும் உடனே வைத்த சோதியா இன்பமும் பிறப்பும் இறப்பில் நோடு வைத்த சோதியான் எறும்பியூரிதனே இன்பமும் பிறப்பும் உடனே வைத்த சோதியான் இறப்பில் நொடு துன்பமும் உடனே வைத்த சோதியான் அன்பனே ஹரனே என்று அறற்றுவார்க்கு இன்பனாகும் எறும்பி ஊரிதனே நல நல ஏ ஆ அன்பனே அறனே என்று அறற்றுவார்க்கு இன்பனாகும் எறும்பியூரிதனே கண்ணிறைந்த கண்ணிறைந்த கனபவளத்திரள் கனபவளத்திரள் விண்ணிறைந்த விரிசடற்சோதியான் எறும்பியூரிசனே எறும்பியூரிசனே விரிசுடற்சோதியான் உள் நிறைந்து உருவாய் உயிராயமன் எண்ணிறைந்த எறும்பியூரிதனே எறும்பியூரி தனே விரிசடற்சோதியான் உருவாய் உயிராயவன் எண்ணிறைந்த எறும்பியூரிதனே எறும்பியூரிசனே எறும்பியூரிசனே நிறங்குள் மால்வரை ஊன்றி எடுத்தலும் நிறங்குள் மால்வரை ஊன்றி எடுத்தலும் நறுங்குழல் மடவாள் நடுக்கு எய்திட நடுக்கு எய்திட மடவாள் நடுக்கு எய்திட மரங்குள் வாழறக்கல் பலிவாட்டினான் அறக்கல் வழிபாட்டினான் எறும்பியூர் மலை எம் இறை காண்மினே எம் இறை காண்மினே எம் இறை காண்மினே நிறங்குள் மால்வரை உன்றி எடுத்தலும் நறுங்குடல் மடவாள் நடுக்கைதிட நிறங்குள் மால்வரை உன்றி எடுத்தலும் நறுங்குடல் மடவாள் நடுக்கைதிட மரங்குள் வாழறக்கன் பலிவாட்டினான் எறும்பியூர் மலை எங்கிறை காண்பீனே மரங்குள் வாழ் அரக்கன் பலிவாட்டினான் எறும்பியூர் மலை எங்கிறை காண்பீனே எங்கிறை காண்பீனே எங்கிறை காண்பீனே மரங்குள் வாழ் அரக்கன் பலிவாட்டினான் எறும்பியூர்